ಓಂ ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣು ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇ ಸರ್ವವಿಘ್ನೋ ಪ್ರಶಾಂತಯೇ ಸರಸ್ವತಿ ನಮಸ್ತುಭ್ಯಂ ವರದೆ ಕಾಮರೂಪಿಣಿ ವಿದ್ಯಾರಂಭಂ ಕರಿಷ್ಯಾಮಿ ಸಿದ್ಧಿರ್ಗೌತಮೇ ಓಂ ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ இடையூறு இன்று செய்து இடையூறு இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தி அவன் தட்சிணாமூர்த்தி அவன் வேதத்தை விளக்கட்டும் வேத ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் பொருளை கல்வி இதன்மை பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ ஹரி ஓம் இந்த பிரார்த்தனை பதினைந்தாம் பக்கம் பரவாயில்ல சேர்ந்து சொல்லலாம் அதாவது நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்ததும் என்னோட அப்படியே ஜாயின் ஆகிட்டு என்னுடைய ஓம் ஸ்ரீ ஆக்கம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே गीते भी दुग्धं गीतामृतं महत् அதாவது இந்த விசர்க்கம் இருக்கு டபுள் புள்ளி மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சிருக்காங்க அது பேர் விசர்க்கம்னு சொல்லுவாங்க அது படிக்க வேண்டிய முறைன்னு இருக்கு சில இடங்கள்ல அது மாறும் அதனுடைய இயல்பே வந்து உருமாறுறது அதனுடைய இயல்பு அதனால தான் அது பேர் விசர்க்கம் அப்படின்ட்டு பேர் விசர்க்கம்னா உருமாறும் எழுத்து அல்லது கரையும் எழுத்து அடுத்து வர்ற உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி இதனுடைய உருவம் மாறி மாறும் இப்போ உதாரணமாக இந்த ஒன்றாவது ஸ்லோகம் ஏதாவது பதினாறாம் பக்கத்தில் ஒன்றாவது ஸ்லோகம் கீதா சாஸ்திரம் இதை படிக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பதம் ரெண்டாவது பாதம் கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் அது வரைக்கும் ஒன்றாவது பாதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ஒரு செய்யுளுக்கு பொதுவாக நாலு பாதம் இருக்கும் ரெண்டாவது பாதம் இது எஃப் பட்டே பிரய தஃப் குமார் இது யக பட்டயத்துன்னு இருக்காங்க ஆனால் சேர்ந்து வரும்பொழுது இந்த யகாவுக்கு யகாவில் இருக்கிற விசர்க்கம் இருக்கு பாருங்களா அடுத்து வர பாவம் ஆகிற மாதிரி மாறும் அது பாங்கிறதுனால இது எஃப் பட்டயத்துன்னு மாறும் எஃப் அந்த இதில் எஃப்னு மாறிக்கும் இஎஃப் ஏபிசிடி எஃப் சவுண்டுக்கு மாறிக்காங்க அதே போல் பிரயத்தகா புமான் அப்போ அது என்ன அடுத்து பா வரிசை வருது பா பி பூ இதெல்லாம் ஒன்று பிரயத்தஃப் உமான்னு மாறிடும் இப்போ உதாரணமாக அடுத்தது கா வருதுன்னு வச்சுக்கோமே பிரேத்தக போட்டு கக வருதுன்னு வச்சுக்கோமே அப்போ என்னென்னு மாறும் பிரேத்த கம கஹன்னு மாறி இஹு இஹுன்னு மாறிங்க கழிச்சு சவுண்டுக்கு அது மாறிக்கும் அடுத்த எழுத்து கா வந்துச்சுன்னா முன்னாடி என்ன இருக்குங்கிறத பற்றி அது கவலை இல்லை அடுத்த எழுத்து கா வந்துச்சுன்னா அது இஹுன்னு மாறிடும் அதே போல் விஷ்ணுக்கோ பதம்னு இருக்குது அடுத்த வரியில் மூணாவது பாதம் விஷ்ணோகோ ரெண்டாவது வரியில் முதல் பார்ட்டு விஷ்ணோகோ தனியாக படித்தா விஷ்ணோகோ ஆனால் அடுத்து பா பதம்னோட சேர்த்து படித்தா விஷ்ணு பதம் இஃப்னு மாதிரி அதே போல் நாலாவது நாலு ஆறு பா ஆறாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரி அதாவது மூணாவது ரசக சுதீர் வத்சக சுதீர் இருக்கு அப்போ அந்த சா வர்றதுனால அதனுடைய இன எழுத்து மாதிரி மாறிக்கும் வத்சஸ்தீர் வத்சஸ் இஸ்ன்னு மாதிரி அடுத்து சு வர்றதுனால அதுக்கு உள்ள உச்சரிப்புக்கு மாறிக்கும் அப்படி அடுத்து ஒரு எழுத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கக்கூடிய சுபாவம் அந்த விசர்க்கத்துக்கு இருக்கு அதனால் நான் சொல்லிக் கொடுக்கும்போது பிரித்து சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஒரு மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன் சேர்த்து படிக்கும்பொழுது வேற ஒரு மாதிரி படிக்கிறேன் அப்போ நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் இப்போ என்ன ரூல்னா இப்போ நான் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லிக்க வேண்டியது ஒரு ரெண்டு நாளில் பார்க்க பார்க்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக வந்துடும் அதே போல் சர்வோபனிஷதோ காவோ அப்படி இருக்கு இதில் அதே ஆறாவது சுலோகத்தில் ஒன்றாவது பதம் ஒன்றாவது வரி முடியும் ஒன்றாவது வரியில் காவோன்னு இருக்கு இல்லைங்களா அந்த காவோங்கிறதும் ஆக்சுவலாக அங்கே காவாக தான் இருக்குது விசர்க்கம் தான் இருக்குது அடுத்து தோங்கிற இது வர்றதுனால அதாவது சுலோகம் ஆறில் ரெண்டாவது வரியில் இருக்கேன் ஒன் ரெண்டாவது வரியில் ஒன்றாவது வரி ஆறாவது ஸ்லோகம் ஒன்றாவது வரியில் ரெண்டாவது வார்த்தை காவுன்னு இருக்கு அப்போ அந்த காவுங்கிறதுல ஆக்சுவலாக காவாக தான் வார்த்தை தனியார் ஆனால் இங்கே காவோன்னு போட்டிருக்காங்க ஏன் போட்டிருக்காங்கன்னா அடுத்து தோன்னு ஒரு எழுத்து வர்றதுனால அது மெல்ல எழுத்தாக இருக்கிறதுனால மிருது எழுத்தாக இருக்கிறதுனால அதுக்காக இந்த காவகங்கிறது காவோ அப்படின்னு மாறிக்கணும் அப்படின்னு இலக்கண விதி அப்படி போட்டிருக்காங்க இப்போ எப்பயாவது சேர்த்து ஒருத்தர் படிக்க போறாரு இடைவெளி இல்லாமல் அப்படின்னா அதை காவோன்னு படிக்கணும் உதாரணமா சர்வோபனிஷதோ காவோ தோக்தா அப்படின்னு போயிடுது தோக்தா கோபாலநந்தனகன் ஆனால் பிரித்து படிக்கிறாருன்னு வச்சுக்கோம் सर्वोपनिषदो गावः தௌத்த கோபாலநந்தனக பிரித்து படிக்கும்போது காவகன்னு மாறிக்கும் அதனால நான் படிக்கும்பொழுது பொழுது அடுத்த தொடர்ச்சியாக படிக்கலை அப்படின்னாக்கா காவகன்னு படிச்சிருவேன் அப்படி திருப்பி சொல்லுவேன் பிரித்து அடுத்து எதுவும் தொடர்ந்து வருது அப்படின்னா காவோன்னு படிச்சிருவேன் தொடர்ந்து ஒன்றும் இல்லைன்னா காவகன்னு நிறுத்துவேன் அது எந்த இடத்துல எப்படி சொல்கிறேன்னு பார்த்துருக்கேன் அப்படி இனிமேல் வந்து அந்த இடத்துல கட் பண்ணி தான் படிக்க போகிறோம் அதனால காவாக அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி நல்ல எக்ஸ்பர்ட் ஆகி தொடர்ந்து படித்தா மட்டும் காவோன்னு படிக்கிறது அப்படி பொதுவாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு தடவை படித்தா சரியாக இருக்கும் டெய்லி காலையில் வகுப்பு முன்னாடி ஒரு தடவை படித்து பார்த்துட்டு வரலாம் அல்லது இங்கே வந்து படித்து பார்க்கலாம் அல்லது நைட்டு சாயந்தரமாக வேறு கிடைச்சா ஒரு தடவை படித்து பார்க்கலாம் சும்மா குறைச்சல இந்த ஸ்லோகங்கள் மட்டும் படித்தா போதும் எந்த ஸ்லோகங்கள் அதனால தான் உங்களுக்கு சிரமம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமானதை இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே ரெண்டு பக்கத்து இருக்குது சரி இவ்வளோதெல்லாம் படிக்க நமக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு சரி இருக்க இருக்கிறதுல இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டாம் இதுக்கு இன்னும் பொருள் பார்க்கல இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு இந்த முதல் ஸ்லோகத்துக்கு கூட இதில் பார்த்துச்சு இதுக்கு பார்க்கல பார்ப்போம் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் படிக்கும்போதே ரொம்ப இதாக இருக்கும் கொஞ்சம் பழகிட்டு படித்த பொருள் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறது புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் மனசில் பதிங்கிறதுனால அதை விட்டு வச்சுருக்கேன் முக்கியமானதாக இருக்கிறதுனால பார்ப்போம் இப்போ நம்ம சாப்டர் வரலாம் பகவத்கீதை பதினோராவது நாள் வகுப்பு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு நூற்றி இருபத்தி மூன்றாம் பக்கம் ஏழாவது அத்தியாயம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக அத அத சப்தமோ சப்தமோ அத்தியாய அத்தியாய இப்பதான் ஒன்றாவது சொல்லுவோம் श्री भगवानुवाच श्री भगवानुवाच मैया सक्त मैया सक्त मनः पार्थ मनः पार्थ योगं युञ्जन् योगं जन्मदाश्रयः मदाश्रयः असंशयम् असंशयम् समग्रं वा समग्रं मां यथा ज्ञास्यसि यथा ज्ञास्यसि तच्छृणु तच्छृणु ज्ञानं तेहं ज्ञानं तेहं सविज्ञानं सविज्ञानम् इदं वक्ष्यामि इदं वक्ष्यामि अशेषतः अशेषतः यज्ञात्वा यज्ञात्वा नेह भू नेह नेह भूयोन्यत् यूयुर्यति भू- भूयोन्यत् भूयोन्यते ज्ञातव्यम् ज्ञातव्यम् अवशिष्यते अवशिष्यते मनुष्याणां मनुष्याणां सहस्रेषु सहस्रेषु कश्चित् यतति कश्चित् यतति सिद्धये सिद्धये यततामपि यततामपि सिद्धानाम् सिद्धानां कश्चिन्मां कश्चिन्मां वेत्ति वेति तत्त्वतः तत्त्वतः भूमिरापो भूमिरापो अनलो वायुः हनलो वायुः அந்த இடம் வந்து அனலோன்னு படிக்கணும் அங்கே எஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அங்கே ஆ இருக்கு அந்த ஆ வந்து ஏக்கு அப்புறமோ ஓவுக்கு அப்புறமோ வந்தால் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி தொடர்ந்து வந்தா இப்போ சேர்த்து படித்தோம்னு வச்சுக்கோமே எப்படி படிக்கணும்னா பூமிரா போனலோ வாயு அப்படி படிக்கணும் அந்த ஆவை வந்து அந்த ஓ முழுங்கிடும் தனியாக பிரித்து பிடிச்சா அந்த ஆவை கொண்டு வந்துடும் தனியாக அனலோ அனல் தான் அங்கே இருக்கிறது அனல் தான் நெருப்பு அந்த ஓவுக்கு அப்புறம் ஆப்போ அனலோ ஆப்போ அனலோ ஆப்போ நலோ ஆப்போ நலோ ஆப்போ நலோ ஆப்போ நலோ அந்த ஆ அப்படியே அதுக்குள்ள ஐக்கியம் போயிட்டு ஆப்போ அனலோ தொடர்ந்து சொல்லி சொல்லி பார்த்தா அந்த ஆனை போயிடு ஆப்போ நலோன்னு ஆயிடுது அதனால் தனித்தனியாக படிக்கும்போது ஆ கொண்டு வந்துக்கணும் பொருள் பண்ணும்போதும் ஆ கொண்டு வந்துக்கணும் அப்படி அந்த இடத்துல ஆ காண போயிருக்கு ஆவை விட்டுட்டு பொருள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த எஸ் போட்டிருக்காங்க சஸ்பென்ஸாக இருக்காரு ஆ ஆ அங்கே ஹிடனாக இருக்கு மறந்து மறைஞ்சி போயிருக்கிறதுனால அங்கே ஒரு எஸ் போட்டு அது எஸ் இல்லை அது ஒரு மாதிரி இருக்கும் குறி குறி பார்த்தா அது பேர் அவகிரகம் அப்படின்ட்டு பேர் அவகிரகம்னா ஞாபகப்படுத்துறது மீண்டும் கொண்டு வருவது ஏதோ மறைஞ்சி போயிருக்கிறத திரும்ப கொண்டு வருவது அப்படி போடுறது பூமிராப்போ பூமி रपो अनलो वायुः अनलो वायुः खम्मनो खम्मनो बुद्धिर् बुद्धि एव च एव च अहङ्कार अहङ्कार इति यं मे इति यं मे भिन्ना भिन्ना प्रकृतिर् प्रकृति अष्टथाष्टथा अपरेयम् अपरेयं इतस्त्वन्याौ हितन्यां प्रकृतिं प्रकृतिं विद्धि विद्धि मे परां मे परां जीवभूतां जीवभूतां महाबाहो महाबापो ययेदं ययेदं धार्यते जगत् धार्यते जगत् एतद् योनीनि योनीनि भूतानि भूतानि सर्वाणि सर्वाणि इति उपधारय उपधारय अहम् अहं कृत्स्नस्य कृष्णस्य जगतः जगतः प्रभवः प्रभवः प्रलयः अस्ति किञ्चित् अस्ति धनञ्जय धनञ्जय मयि सर्वं मयि सर्वम् இதம் புரோதம் इदं प्रोक्तं சூத்ரே सूत्रे மணிகணா मणिगणा இவ इव அப்படி தன்னை பற்றி முழுக்க சொல்லி முடிச்சார் முதல் மூணு ஸ்லோகத்துல இந்த போதனையை உயர்த்தி பேசினார் இந்த மனப்பான்மையை தயாரிக்கிறதுக்காக கவனிக்கிறவன் எந்த மனப்பான்மையோட இருந்தா பக்குவம் வச்சுக்கிட்டு இருந்தால் சம்பாதிச்சிருந்தா இந்த விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க அடுத்து நாலு ஸ்லோகம் ஸ்லோகங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறுல வந்து இந்த உலகம் என்ன நான் என்ன இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு காட்டினார் நான் தான் இந்த உலகமாக இருக்கிறேன் என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த உயிர் சக்தி அதுதான் நீங்கள் எல்லாமாக இருப்பது இத்தி உப்பதாரைய என்றே நீ பார் என்னை தவிர வேறு எதுவுமே இல்லை நான் அந்நியத்து கிஞ்சிது அஸ்தி அந்நியத்து கிஞ்சித்து வேற ஏதோ அப்படின்னு கொஞ்சம் துளி நான் அஸ்தி அப்படி ஒண்ணுமே கிடையாது ஹே தனஞ்சயா அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ இந்த உண்மையை கேட்கும்போது எனக்கு புரியுது ஆனா இதை விட்டு வெளியில போயிட்டேன்னாக்க உலகம் வேற மாதிரி இருக்கிறது அப்ப எனக்கு பார்க்கும் பொழுது இது ஞாபகத்துக்கு வர்றதில்லை எனக்கு வெளியில போனா ஆகாசம் அழகா இருக்குன்னு பாக்குறேன் இருந்தால் இருக்க சண்டை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பாக்குறேன் ஸோ இந்த மாதிரி உலகத்துல உள்ள சில விஷயம் என்ன சந்தோஷப்படுத்துது சில விஷயம் என்ன வருத்தப்பட வைக்கிறது அப்போ என் மனம் அப்படிதான் பாக்குறது ஆனா என்னால அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி பண்ண முடியல வாழ முடியல அல்லது டீல் பண்ண முடியல அப்படி என்னால் செட்டில் ஆகிக்க முடியல சிரமப்படுறனே இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கனே அப்படின்னா அதுக்கு சொல்கிறார் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து எப்பயுமே கேள்வி கேட்டு சொல்லலாம் கேள்வி கேட்காமலே சொல்லிடலாம் இவர் கேள்வி கேட்காமலே சொல்றாரு ஏன்னா அவருக்கு பிரச்சனை புரிஞ்சிருக்கு இது இப்படி சொல்லிட்டு விட்டெல்லாம் உடனே இப்படி ஆகிட மாட்டாங்க அது வந்து இந்த பிரச்சனை வரும் இதை கேட்டுட்டு போன பிறகு இவருக்கு குழப்பம் வரும் அப்போ அந்த பிரச்சனையும் தீர்க்கணுங்கிறதுக்காக ஒரு டூல கூடவே கொடுக்குறாரு அப்போ இனிமேல் நீ எங்கே பார்த்தாலும் இதை இப்படிப்பார் எப்படி அகம் அஸ்மி நான் இருக்கிறேன் என்ன எங்கே ரசோ அப்சு நீரில் ரசமாக இருக்கிறேன் அப்புறம் சசி சூரிய யோகோ பிரபா சசின்னா சந்திரன் சூரியன் இவர்களிடத்தில் பிரபான்னா அந்த வெளிச்சமாக பிரைட்னஸாக இருக்கிறேன் அப்புறம் சர்வ வேதேஷு எல்லா வேதங்களிலும் பிரணவமாக ஓங்காரமாக இருக்கிறேன் வேதங்கள்னா வேதங்கள் அல்லது எந்த கல்வி எந்த ஞானத்திலும் ஓங்காரம் என்ற ஆதார சப்தமாக இருக்கிறேன் அப்புறம் தான் அது மற்ற சப்தங்களாக பல பல சப்தங்களாக இருக்கிறது இப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா வார்த்தைகளால் கற்றுக்குறோம் கம்ப்யூட்டர் கற்றுக்குறோம் இல்லை சைக்கிள் எப்படி பங்க்சர் ஓட்டுறதுன்னு கற்றுக்கலாம் ஏதோ ஒன்று போகிற ட்ரெஸ்ஸை எப்படி மடித்து வைக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்து கற்றுக்கலாம் அது வார்த்தைகளால் தான் நமக்கு ஞானமாக கிடைக்கிறது அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த அடிப்படை ஓங்காரத்தினுடைய மாற்றங்கள் அதுதான் ஒரு சப்தம் தான் பல சப்தங்களாக இருக்குது அப்புறம் கே சப்தக கம்முன ஆகாசம் கேன ஆகாசத்தில் சப்த குணமாக இருக்கிறேன் இந்த இந்த சப்தங்கள் நீ கேட்கறது எல்லாமே ஆகாசத்தினுடைய உருமாற்றம் தான் எப்படி பானை உருமாறி சாரி களிமண் உருமாறி சப்த பானையாக இருக்கிறது பிளாஸ்டிக் உருமாறி டப்பாவாக இருக்கிறது காட்டன் உருமாறி சட்டையாக இருக்கிறது அப்படி ஆகாசத்தினுடைய வேஷம்தான் சப்தம் அல்லது ஆகாசத்தினுடைய குணம் எசன்ஸ் ஒரு அம்சம் வந்து சப்தம் அப்படின்னு சொல்லலாம் நிருஷ பௌருஷம் மனிதர்களில் பலமாக சக்தியாக இருக்கிறேன் பாதுகாக்கும் சக்தியாக அல்லது சாதிக்கும் சக்தியாக இருக்கிறேன் அப்புறம் கந்தக புண்ணியக பிருத்திவியாம் பிருத்திவியாம் பூமியில் நிலத்தில் இந்த புண்ணிய கந்தமாக சூக்மமான புனிதமான அல்லது நம்மை சிலிர்க்க வைக்கும் வாசனையாக இருக்கிறேன் அண்டு அதே போல் அஸ்மின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுவும் இருக்கிறேன்னு அர்த்தம் விபவ் அசௌ இங்கே வந்து விபவ் அசௌன்னு ரெண்டு வார்த்தை ஒழுங்கிட்டு இருக்கு அது இலக்கண சேரும் பொழுது விபாவ் அசௌன்னு மாறும் விபவ் அசௌ அசௌன்னா இந்த விபவ்னா நெருப்பில் தேஜஸ் ச அஸ்மி தேஜஸாக இருக்கிறேன் தேஜஸ் அப்படின்னா த பவர் டு ஸ்கார்ச் எரிக்கும் சக்தி அது சுடுறது அந்த சுடும் சக்தியாக நானே இருக்கிறேன் அந்த சுடும் சக்திங்கிறது பல காரியங்களுக்கு பயன்படலாம் நல்லதுக்கும் பயன்படலாம் தொல்லைக்கும் பயன்படலாம் சமைக்கும் பொழுது அந்த சக்தி தான் சமைக்க வைக்கிறது அப்புறம் குப்பையை எரிக்கும் பொழுது எரிக்க வைக்கிறது கையை தொட்டாலும் சுடுவது அப்படி அந்த சுடும் சக்தியாக இருப்பது நான் சர்வ பூத்தேஷு எல்லா உயிரினங்களிலும் ஜீவனம் உயிர் சக்தியாக தள்ளும் சக்தியாக இருக்கிறேன் தபஸ்விஷு தபஸ்வியலிடத்தில் தபஸ் என்ற சக்தியாக இருக்கிறேன் அப்புறம் சர்வ பூத்தானாம் இந்த இடத்துல சர்வ பூத்தானாம் சர்வ எல்லா இருப்புகள் அதே தான் சீ சார் சொல்றீங்க போன தடவை உயிரினங்கள்னு சொன்னீங்க இந்த தடவை எல்லா இருப்புகள்னு சொல்றீங்களேன்னா அடுத்த அதுக்கு கூட இருக்கக்கூடிய வார்த்தை என்னங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சு பண்ணிடணும் தமிழ்லையும் பல வார்த்தைகள் இருந்து ரெண்டு பொருள் இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே போல எல்லா இருப்புகளிடத்திலும் மாம் என்னை பீஜம் அதனுடைய காரணம் என்று வித்தி புரிந்து கொள் காரணம்னாலே ரெண்டு காரணம் என்னென்ன உபாதான காரணம் நிமித்தம் காரணம் இதை என்ன சார் நேற்று சொல்லலையே இதை வேற எங்கேயோ சொல்லியாச்சு உபாதானம் காரணம் நிமித்தம் காரணம் அவங்க யாரும் எனக்கெல்லாம் தெரியலையே அப்படின்னா ரெக்கார்டிங் கேட்டேன் ஞாபகத்தில் ஸோ அப்படி காரணம் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது இருக்க காரணம் நான் அது அப்படி இருக்க காரணம் நான் அவ்வளோதான் அது எதுவாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது வித்தியை அப்படியே புரிந்து கொள் அப்படியே பார் அப்படி வித்தியன்னா புரிந்து கொள்ங்கிறாரு புரிந்து கொள்ளுங்கிறது எந்த அர்த்தத்துலன்னா ஆறாவது சுலோகத்தில் உப்பதாரையன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியே பாருங்க அந்த அர்த்தத்துல ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஒரு விஷயத்திற்கு ஒரு விஷயத்தை பற்றி உண்மை இருக்கிறது அதை பல கோணங்களில் பார்க்க முடியும் எப்படி சுப்பிரமணிய ஒரு நபர் கணவனா பார்க்குறாங்க ஒரு நபர் குழந்தைய மகனாக பார்க்குறாங்க ஒரு நபர் அப்பாவாக பார்க்குறாங்க ஒரு நபர் கண்டக்டராக பார்க்குறாங்க ஸோ அது அது எல்லாமே உண்மை ஆனால் அவரை பற்றிய உண்மை வேறு ஒன்று ஆனால் அவரை அவரை இத்தனை கோணங்களில் பார்க்க முடியும் எந்த ஆஸ்பெக்டில் வேண்டுமானாலும் பார்க்க முடியும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விஜயானம் ஒரு ஒரு பார்க்கும் முறை அந்த உண்மையை அழைக்கும் முறை அல்லது அந்த உண்மையை அடையும் முறை அந்த உண்மையை அணுகும் முறை அந்த உண்மையை பார்க்கும் முறை அதுக்கெல்லாம் பேர் விஜயானம் ஒன்று ஒன்று ஒரு விஜயானம் ஒரு ஒரு methodology to reach there to gain it to invoke it அதை அடைய அதை அழைக்க அதை அணுக அதை பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முறை ஒரு கண்ணோட்டம் அது பேர் தான் விஞ்ஞானம் அப்போ ஒரே உண்மைக்கு பல விஞ்ஞானங்கள் இருக்கின்றன அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதற்கு ஏற்ப நீ பலனை அடைகிறாய் அப்படி அப்படி இதை நம்ம பார்க்குறோம் ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்காரு அந்த மேனேஜருக்கு கீழே பல பேர் வேலை பார்க்குறாங்க அந்த மேனேஜர் இதெல்லாம் ரொம்ப சிக்கலான இஷ்யூ இருந்தாலும் இதுலேருந்து உங்களுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும் அதனால தான் அதை பார்ப்போம் ஒரு மேனேஜர் இருக்காரு அதில் பல பேர் வேலைக்கு வராங்க கொஞ்ச நாள் கழித்து சில மாதம் கழித்து அந்த ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் இந்த மேனேஜர் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பழகிறார் என்கிட்ட அப்படி பழகிறது இல்லை என்கிட்ட வேற மாதிரி பழகிறேன் நான் ஏதாவது சந்தேகம் கேட்டால் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனால் மீதி பேர் கேட்டால் சொல்லித்தராரு என்னை அவருக்கு பிடிக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும் அப்போ உண்மையிலேயே இந்த மேனேஜருக்கு எல்லாருமே ஒரு நல்ல புதுசாக வந்தவங்க தான் வர்றதுக்கு முன்னாடி ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே புதுசு அப்போ இவர் எடுத்த உடனே பார்ஷியாலிட்டி காட்டணும் ஓய் இப்போ வர்றவங்களெல்லாம் நான் இங்கேருந்து பார்ஷியாலிட்டி காட்ட போகிறேன் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் முதல் ஆளுக்கு வந்து இந்த டைப்பில் ரெண்டாவது ஆளுக்கு வந்து அந்த டைப்பில் மூணாவது ஆளுக்கு இந்த டைப்பில் நான் வந்து என்னுடைய இதை கொடுக்க போகிறேன் என்னுடைய என்னுடைய உதவியை கொடுக்க போகிறேன் அப்படி அவர் நினைக்கிறது இல்லை அவர் என்னமோ வர்றவங்களை வச்சு நான் ஏதோ சாதிக்க போறேன்னு தான் இருக்காரு இப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் ஒருத்தரும் இந்த மேனேஜரை பார்க்குற விதம் வேறு ஸோ அதுக்கு காரணம் ரெண்டு காரணம் இருக்கலாம் இந்த நபரை பார்த்தாலோ இல்லை பேசும்போது அவங்க புரிஞ்சுக்கிற விதம் எப்படி இவருடைய குரலுக்கு இவருடைய வார்த்தைகளுக்கு அவங்க டிக்ஷனரியில் என்ன பொருள் அது எதை வச்சு முடியாதுன்னா அவங்கள அவங்க பெற்றோர்கள் வளர்த்த விதம் அவங்க படித்த பள்ளிக்கூடங்கள் அவங்களுக்கு கிடைச்ச நண்பர்கள் இதை வச்சு அவங்க மூணுடைய சைக்காலஜி முடியும் அதற்கு ஏற்ப இந்த நபருடைய பேச்சை புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட் என்னன்னா அன்னன்னைக்கு வீட்டுல இருந்து இங்க என்ன இருந்தது சந்தோஷமா கிளம்புனாரா சார் இல்லை வருத்தமா கிளம்புனாரா சச்சரவுல கிளம்புனாரா கோபத்தில் கிளம்புனாரா இப்படி பல சூழ்நிலைகள் வரும்போது வேற என்ன ஃபோன் கால் வந்தது வேற என்ன பிரச்சனை அவரை சுற்றி இருக்கு இப்போ கரண்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவரை பார்க்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிடுறாங்க அப்போ என்ன ஆகுது அந்த நபர் எப்படி பேசுனாருங்கிறது இந்த மேனேஜர் மனசில் ரிஜிஸ்டர் ஆகிடுது அவர் மனசில் இவர் தான் இப்படி தான் இவன் சரியா இவன் வந்தாலே ஆஃபீஸ்க்கு வந்தாலே இவன் சரியான பிரச்சனை <laughs> அப்படின்னு தான் இவர் பார்க்குறாரு ஏன்னா அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போது பல பிரச்சனை இருக்கலாம் இல்ல வளர்ந்த விதத்துல பல பிரச்சனை இருக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி இவர் சூழ்நிலை புரிஞ்சுக்கிறது தப்பா இருக்கலாம் அதனால இவர் ஏதாவது ஒண்ணு சொல்றாரு அவர் அதை எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கு ஒன்று ரெண்டு தடவை அது அப்படி நடந்ததும் முடிவு பண்ணிடுறாரு இந்த ஆள்கிட்ட ஒன்றும் பேச முடியாது அப்பா இவர் வந்து ஒதுங்க வேண்டியதுதான் அப்படின்னு மேனேஜர் முடிவு பண்ணிடுறாரு இன்னொருத்தர் கூலா இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் ஆர்வமாக பேச முடியுது ஏதாவது ஒரு வேலை சொன்னால் அவர் முதல்ல கேட்குறாரு அட்லீஸ்ட் செய்தாலும் இல்லையா அட்லீஸ்ட் கேட்கிறாரு ஸோ அவர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது தெரியுது இன்னொருத்தர் எள்ளுன்னா எண்ணெயாக இருக்கிறாரு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிக்கிறாரு ஒரு வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில ஹெல்ப் கேட்டாலும் அவர் முகம் சொல்லிக்காம செய்யறாரு அது அவரோட சுபாவம் சரி பரவாயில்ல செஞ்சுட்டு போயிடும் அவருக்கு சம்மந்தம் இல்லாத டியூட்டி கொடுத்தா கூட செய்கிறாரு அப்போ இவருக்கு என்ன ஆகுது எதாக இருந்தாலும் இருக்கிறதுல ஈஸி எதுன்னு பார்க்குறாரு இவர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஈஸி நமக்கு பழகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக ஈஸி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடலாம் இந்த சுடு சுடு டைம் போய் சொல்லிட்டு அப்படி இவர் ஒதுங்குறாரு அப்ப இந்த நபர் என்ன அவருக்கு அவங்க தரப்புல இருந்து போய் கருத்து கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா இவரு சொன்னாரு அவர்கிட்ட மனுஷன் பேச முடியாது சார் அப்படின்னு அவரு சொல்லுவாரு சார் அவரு தங்க சார் இப்ப மேனேஜர் ஒருத்தர் தான் இப்ப பிரச்சனை எங்க நடந்ததுன்னா அவர்கள் எப்படி அணுகினார்கள் அவர்கள் இந்த நபரை எப்படி பார்த்தார்கள் இந்த மேனேஜரை பற்றிய விஷயத்தில் ஒருவர் ஒருவரும் அவர்கள் மனதில் வைத்திருந்த விஞ்ஞானம் என்ன இதுதான் ஒரு விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானம் என்னவோ அதற்கு தகுந்தார் போல் இவரை பார்க்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் பார்த்த விதம் புரிந்து கொண்ட விதத்திற்கு ஏற்ப பலனை அடைகிறார்கள் இதுதான் உண்மையா இருக்கு எங்க பார்த்தாலும் இது ஒர்க்கர்ஸ் மத்தியில் மட்டும் இல்லை இதே தான் மேனேஜர் கிட்டியும் மேனேஜர் அவங்கள எப்படி பார்த்தாரு அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ இவர் நினைச்சாரு இது சரியான இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு இவர் அப்போ என்னன்னா அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல அவரால் வரக்கூடிய சப்போர்ட் இவருக்கு கிடைக்காம அந்த பகுதியில் இவர் லேக்கிங் ஸோ அவரையே சரி அவருக்கு ஆயிரம் பேர் நல்ல மனுஷன்தான் அவருக்கு அவர் பிரச்சனை விடு சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சாருந்தாக்க சொல்றதுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு அவரால் வர வேண்டிய சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் ஆனா இவர் பார்த்த விதம் என்ன இவர் ஒரு கிறுக்கு விட்டுடு இது நமக்கு ஆகாது அப்படின்னு பார்த்தாரு முடிஞ்சு போயிடுச்சு அப்போ இது எல்லாமே இவர் அவர் எப்படி பார்த்தாரு அவர் இவர் எப்படி பார்த்தாருங்கிறது சேர்ந்து டெவலப் ஆகுது அப்படியே டெவலப் ஆகி கான்கிரீட் ஆகிக்குது ரெண்டு பேர்ட்டையும் ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா நீ என்னை எப்படி பார்க்க வேண்டும் இந்த உலகை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தேவையான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காரு இது இவர் தான் விஞ்ஞானம் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காரு கிருஷ்ணர் நீ இப்படி என்னை பார் இப்படி உலகத்தை பார் அப்படின்ட்டு அப்போ <laughs> eh,